அல்லாவின் பக்கம் மீண்டு பொறுமையை கடைபிடித்து தக்வா உள்ளச்சத்துடன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு இருளக வாழ்க்கையும் நிம்மதி சந்தோஷமானதாக வெற்றிகரமானதாக அமைகிறது யாரெல்லாமுடைய அந்த சோதனையை சரியாக புரியாமல் அல்லாவுடைய கட்டளைகள் உதாசீனம் செய்து மாற்றமாக செயல்பட்ட சமூகத்தை அல்லாஹ் பலத்த சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாக்கி ஆளாக்கியிருக்கிறார் கனிவான சகோதரத்திலே பெரியார்களே இந்த துனியா ஒரு குறிப்பிட்ட காலத்துடைய வரையறையுடன் அல்லாஹ் ஒவ்வொருவரையும் அனுப்பியிருக்கிறார் நல்லதும் செய்யலாம் இதுக்கல்லாது தீயதனையும் ஈடுபடலாம் உமையாமல் மிக்கால ரங்கத்தில் ஹைரையரா என்று குரான் ஓடிட்டு காண்பித்திருக்கிறது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அவகாசத்தை இஸ்லாத்தின் உயர்வுக்காக அல்லாஹுடைய களிமா உயர வேண்டும் என்பதற்காக தீன் சரியத் உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் கவலைப்பட்டு தியாகம் செய்து கஷ்டப்பட்டு உழைப்பு செய்து உடல் பொருள் தியாகங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உலகையும் சிறப்பாக கண்ணியமாக ஆக்கி தருகிறார் சக்கராத்தையும் அல்லாஹ் இலகுப்படுத்துகிறார் நாலு கியாமத்தையும் அல்லாஹ் நல்லா செழிப்பாக்கி தருகிறார் சுசல்லாஹ் அவர்கள் ஒரு பாரிய பொறுப்பை சுமந்தவர்களாக இறுதி நபியாக அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய வருகை உலகத்துக்கு ஒரு முத்திரையாக அமைந்தது நபிமார்களின் வருகை அல்லா தாலா நிறுத்திவிட்டார் அழகான ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தில் ஒரு கல்லு பதியப்பட வேண்டியிருந்தது அந்த கல்லுதான் நான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இறுதி நபித்துவத்தை அல்லா தால அழகுபடுத்தினார் பல கயிர்களை அம்மா ஏற்படுத்தினார் இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய நலவுகளையும் இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் இந்த உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளையும் ரசூசல்லா அலி அவர்கள் முற்கூட்டியை அறிவித்தார்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் விழிப்பாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இப்படியான சோதனைகள் உங்களுக்கு வர இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட்டு வாழ்க்கையிலையும் பலவிதமான சோதனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பதை ரசல்லாலை செல்ல முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள் எந்த ஒரு சகாவியை நீங்கள் சந்தித்தாலும் அந்த சகாவியுடைய உள்ளத்தில் நபியவர்கள் இந்த ஒரு தைரியத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரலாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அல்லாவின் பக்கம் மீற வேண்டும் அந்த கட்டத்தை நீங்கள் கடக்கும் பொழுது அல்லாவுடைய நேரடியாக உதவியை நீங்கள் காண்பீர்கள் என்பதை நபி அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையிலே மதினத்துடைய வாழ்க்கையிலே கூட்டு சமூக பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் இதை நபி அவர்கள் மிக உறுதியாக திடமாக சொல்லியிருக்கிறார்கள் பிலா ரவியலான் அவர்கள் அடிக்கப்படும் பொழுது அம்மார் சுமையா யாசர் ரவியலானும் அவர்கள் சித்திரவதை செய்யப்படும் பொழுது ஹப்பாப் குபை பிரதேலா அனுபா போன்றவர்கள் நெருப்பில் பொசுக்கப்படும் பொழுது இந்த ஆறுதல் வார்த்தைகள் நபியவர்களால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மௌதின குமல் ஜெண்டா யாசருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு என்னால் துவா செய்வதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது என்பதை நபியவர்கள் அவர்களுக்கு ஆறுதலாக சொன்னார்கள் பிலாரதேலான் அவர்களுடைய அந்த வாசகங்கள் அப்படிதான் அமைந்தது கனிவான சமூகத்தில் பெரியார்களே ஒரு விஷயத்தை நல்ல மனதில் பதிய வைக்க அல்லாவுக்காக யாரெல்லாம் சிரமப்படுவார்களோ அவர்களுக்குரிய ஊழிய அல்லா தன் கையில வைக்கிறது உதாரணமாக இப்ராஹிம் அலி கலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் குரானுடைய இருபத்தஞ்சு சூறாக்களில் அல்லாஹ் இப்ராஹிம் அலி சலாத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி சலாத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அறுபத்தி மூணு ஆயத்துகளில் அல்லாஹ் இப்ராஹிம் அலி சலாத்தை குறிப்பிடுகிறார்கள் إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا وما அவர்கள் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள் என்று அல்லா தால எப்படி ஒரு சமூகத்தை போல பற்றுள்ள ஒரு மிக நிதானமுள்ள மக்களுக்கு நலவை நாடக்கூடிய ஒரு பெரும் சிறந்த வசூலாக நபியாக இருந்தார்கள் என்பது அங்கு அல்லாஹ் கோடித்து காண்பிக்கிறார் அந்த நபியுடைய வழிகாட்ட அது உம்மத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அந்த நபி செய்த தியாகம் அவர்கள் பட்ட கஷ்டங்களை அல்ல அவர்கள் சோதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் கொண்ட உறுதி அது நபி ஆக்கப்படுவதற்கு முன்போ நபி ஆக்கப்பட்டதற்கு பின்பு வாலிப பருவத்தில் வயோதிபத்தில் இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் எப்படியான நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்பதை ஒவ்வொரு கட்டத்தையும் தயார் செய்திருக்கிறது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் பட்ட கஷ்டம் எதிரிகள் அவர்களுக்கு எதிராக செய்த சூழ்ச்சி நெருப்போடு அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை மனை மக்களை அவர்கள் தனிமையில் விட வேண்டிய அந்த மனம் தாங்க முடியாத கவலை குழந்தை இல்லாத சோதனை என்னதான் அவர்களுக்கு வரவில்லை மேலான சகோதரர்களே வாலிப பருவத்திலிருந்து பலவிதமான சோதனைகளை அவர்கள் முன்னோக்கிறார்கள் குரானை இந்த கண்ணோட்டத்தோட பார்த்தீங்க என்று சொன்னார் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துடன் குரானை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவர் அதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் மன ஆறுதல் கிடைக்கும் உள்ளத்துக்கு ராகத்து கிடைக்கும் பொருளாதார நெருக்கடியா பார்வை நம்புவார்கள் குடும்ப வாழ்க்கையில சிக்கலாம் பார்வை நம்புவார்கள் குழந்தை இல்லாத சிரமமா பார்வை நம்புவார்கள் தகப்பன் நோயிலையா பாருங்க ரவிமார்கள் வாலிப பருவத்தில் சோதனையா ரவிமார்களுடைய வாழ்க்கையை பாருங்க குரான் இந்த கண்ணோட்டத்தில் மிக வித்தியாசமான ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாலிபம் எப்படி அவர்கள் ஆனார்கள் அவர்கள் அந்த சிறு பிராயத்தில் எப்படி அந்த சகோதரர்கள் அவர்கள் கிணத்துல தூக்கி போடப்பட்டார்கள் என்ன அநியாயம் செய்தார்கள் ஒன்றும் செய்யவில்லை மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய குரோதம் வைராக்கியம் மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய போராமை அசத் மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய இப்படிப்பட்ட உணர்வுகள் மற்றவர்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகளை சில தந்திரங்களை கையாள வைக்கிறது அதை நபியோட சேர்ந்திருந்தாலும் சரிதான் என்ற ஒரு உதாரணத்தை ஆனில் சூரா யூசுஃபில் அல்லா தாலா சொல்லி காண்பிக்கிறார் தகப்பன் துடியாக துடிக்கிறார்கள் மகனை விட்டு பிரிந்த அந்த அந்த சோக அந்த கவலையான அந்த நிகழ்வும் அவருடைய கண் பார்வை கூட எடுத்து விடுகிறது கனியவான சகோதரர்களை பெரியார்களே சுயமலேஸ்வரா பாடுகிறார்கள் ரெண்டு குமர்கள் அவர்களுடைய ஊழியத்தை அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அந்த காட்சி அல்ல அந்த ரெண்டு யோதிகள் நடந்து செல்வதை வெக்கத்துடன் நடப்பதையும் அல்லாஹ் எடுத்து காண்பிக்கிறார் லூத் அலை அவர்களுடைய மனைவி செய்த அநியாயத்தை எச்சரிக்கை செய்கிறது ஆண் ஆண்களுடன் பெண் பெண்களுடன் கேஸ் அண்ட் லெஸ்பியன்ஸ் என்று கண்ணின சேர்க்கை சருவி போன்ற நாசகார செயலில் ஈடுபட்ட அந்த சமூகத்திற்கு நெருக்கும் மலை பொழிய செய்ததையும் அல்லாஹ் தாலா லூத் அலை சலாம் அவர்களை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் குரானை நமக்கு வழிகாட்டுகிறார் கனிவான சமூகத்திலே பெரியார்களே என்ன ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு போனாலும் மனைவி கணவனுடைய நோய் நேரத்தில் எப்படி அந்த கணவனை கவனிக்க வேண்டும் என்பதையும் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது பெண் குலத்துக்கு ஒரு ஆறுதலாக நபிமாறுதலுடைய மனைவாறுதலாக இருந்தவர்களுக்கு கணவன் சுமேலமாக இருக்கும் பொழுது எப்படி ஊழியம் செய்து அவர்கள் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதையும் அங்கு வழிகாட்டுகிறது தகப்பன் நோயாக இருக்க வீட்டுக்கு வேலை செய்து கொடுத்து தன்னுடைய அந்த காலத்தையும் கற்பையும் பாதுகாத்துக் கொண்டு அவர்கள் அவர்கள் தொழிலுக்கு போய் வர வேண்டிய ஒரு கட்டம் உண்டாகக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஷேவலை அலி சலாம் அவர்களுடைய அந்த ரெண்டு பெண்களும் எப்படி வெக்கத்துடன் நடந்தார்கள் மூசா நபியாக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் அவருடைய பத்திரத்தனத்தை அங்கு அல்லாஹ் நமக்கு ஓடித்து காண்பிக்கிறான் கனிவான சகோதரர்களே மிக நீண்ட தலைப்பு குழந்தை இல்லாமல் துடித்துக் கொண்டிருந்த அந்த ஜெகரி அலி அல்லாஹ் நன்மாராயமாக அல்லாஹ் தாலா கொடுக்கிறார் அந்த வயோதிக பருவத்தில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருக்கும் பெண்ணுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை கொடுக்காமல் பெண் குழந்தையாக மரியம் அலை சிலாத்தை கொடுக்கிறார் சுகானந்தா மரியம் இம்ரான் இம்ரானுடைய மகளாக மரியம் அலை சிலாம் பெற்றெடுக்கப்படுகிறார்கள் தாயோ எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று அல்லா இடத்தில் மன்றாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லா அவர்களுக்கு பெண் குழந்தையாக கொடுக்கிறார் யாழ்லா நான் கேட்டது உன்னிடத்துல ஆனல்லவா நீ எனக்கு பெண்ண தந்துட்டாயே என்று அந்த அந்த மரியவரை சிராத்துடைய தாய் நான் நினைத்ததை சாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையே என்று ஆனால் அல்லாஹ் அந்த பெண்ணை கொண்டும் அதை சாதிக்க வைக்கிறான் குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு உலகம் எல்லாம் அவதூறு பேசக்கூடிய ஒரு பெண்ணாக மரியம் அலி இஸ்லாம் ஆக்கப்படும் பொழுது அம்மா குரானில் மரியம் இம்ரான் இல்லத்தை அசரத் மர்ஜா தன்னுடைய கற்பை பாதுகாத்த பெண் ஒற்கொப்பிக்கிட்டாவை மரியம் மரியமை ஞாபகப்படுத்த என்ற குரான் அந்த பெண்ணுடைய கற்பையும் மானத்தையும் கண்ணியத்தையும் குரான் கொடுத்து காண்பிக்கிறது கண்ணியமா சமூகத்தில் ஒன்று ரெண்டு அல்ல ஒவ்வொரு நபியுடைய வரலாறையும் குரானுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆறுதல் உண்டு எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுக்கு ரெண்டு மனைவார்கள் ஹதரத் ஹாஜர் ஹதரத் சாரா இந்த ரெண்டு பேருடனும் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் பலத்த சோதனைகளாக இருக்கிறது சாராவுடன் வாழ்ந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு அடிமையாக அல்லாஹ் கொடுத்த ஆஜருக்கு அல்லாஹ் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தை நன்மாராயமாக கொடுத்ததற்கு பிறகு இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் தலா சாராவின் மூலமாக ரசிவாகிறார் உலகத்துக்கு ரெண்டு சந்ததிகள் உருவாகிறது அது யூத அந்த சமூகத்தை அல்லா இஸ்ஹாக் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாகவும் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இஸ்மாயில் அலி இஸ்லாம் மூலமாக அரபு உலகத்தை அல்லாஹ் அங்கு கட்டி எழுப்புகிறார் நபிசல்லாஹ் அலை செல்லம் அவர்களுடைய அந்த அந்த சமூகத்தை அந்த சரித்திரத்தை அந்த அந்த சந்ததியை பார்க்கும் பொழுது அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடன் போய் சேருகிறது என்றால் அது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாக அதற்கு காரணமாக அமைகிறது தனிவாத சகோதரர்களை அல்லா சுபான் குரானில் இப்படி சொல்கிறார் உங்களுக்கு நாம் ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறோம் அதில் உங்களை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு இறக்கிய வேதத்தில் உங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம் நீங்கள் யார் என்பதை நாம் சொல்லி காட்டிருக்கிறோம் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் இது எல்லாத்தையும் நாம் ஆணில் மிக தெளிவாக தயார் செய்திருக்கிறோம் மிக குறைவோ இந்த கண்ணோட்டத்துடன் இதை பார்க்கணும் இதுல பல வகையான படிப்பினை கிடைக்கும் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மாத்திரமல்ல ஆதம் அலை சலாத்துடைய காலத்திலிருந்து இதிரிஸ் சலை செலாம் ஸ்ரீ சலை செலாம் சாலை அலை செலாம் நூலை செலாம் என்று அல்லாஹ் தயார் செய்திருக்கும் அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது சுயமலை சலாத்துடைய காலத்தில் மக்கள் வியாபாரத்தில் மோசடி செய்யும் பொழுது அந்த மக்களை எப்படி வல்லெடுக்கிறார்கள் பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடிய அந்த நூல்களை சலாத்துடைய மக்களுக்கு எப்படி எச்சரிக்கை செய்தார்கள் சாலைகளை செலாம் அவருடைய காலத்தில் அல்லாவுடைய கட்டளைக்கு மாரசையின் சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாவுடன் விளையாட வேண்டாம் என்று அல்லாவுடன் விளையாடும் பொழுது உங்களுக்கு ஆபத்தானது வர இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் கண்ணியமானவர்களே இப்படியான ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய அல்லாஹுடைய கலாம் அல்லா நமக்கு தந்திருக்கிறான் என்ற அந்த பெருமையை சுமந்த உம்மத்து தான் இந்த உம்மத்து அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியா ஒரு ஆண் செய்கிறது அவர்களுடைய இல்ல வாழ்க்கையுடைய பிரச்சனையா குரான் தயார் செய்கிறது அவர்களுடைய சமூகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களா குரான் தயார் செய்கிறது எதிரிகளும் சூழ்ச்சி செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுடைய தந்திரங்களா குரான் தயார் செய்கிறது மக்கரும் மக்கரும் அல்லாஹ் சிறுபான்மை சமூகத்தை அநியாயம் செய்யக்கூடிய அட்டூழியத்தில் ஏற்படக்கூடிய பெரும்பான்மை ஆட்சியாளர்களா அங்கு குரான் பயன் செய்கிறது யாருக்கும் அநியாயம் செய்து நிரந்தரமான அந்த சுகத்தையும் இன்பத்தையும் அடைய முடியாது என்பதை குரான் மிக தெளிவாக நமக்கு முன்வைத்திருக்கிறது கனிவான சகோதரர்களே சூரத்தில் பாத்தியாவில் இருந்து சூரத்தில் நாஸ் வரைக்கும் உலமாக்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது பொதுமக்களுக்கு தன்னுடைய மசிதுகளில் ஒரு நேரத்தை எடுத்து இந்த குரானை மக்களுக்கு ஒரு ரெண்டு ஆயிரத்தி அவர்களுக்கு அதை ஓதி காண்பித்து அதனுடைய கருத்துக்களை ஒரு நேரத்தில் வாரத்திலேயோ தினமோ ஒரு நேரத்தில் அந்த மக்களுக்கு அந்த கருத்துக்களை சொல்லி வரும் பொழுது மக்களுடைய உள்ளம் குரானின் பக்கம் இணைவதற்கு காரணமாக அமைகிறது சிறு குழந்தைகளுக்கு மக்கள் என்ற அந்த முயற்சி மூலமாக அஞ்சு வயது குழந்தையிலிருந்து அவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கும் பொழுது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அந்த குழந்தைகள் அல்லாவுடன் தொடர்புள்ள குழந்தைகளாக மாறுகிறது குரான் என்றால் என்ன ஹதீஸ் என்றால் என்ன அக்காயல் என்றால் என்ன அவர்களுக்கு வரலாறு என்றால் என்ன அரபு மொழி என்றால் என்ன என்பதை அந்த செஞ்சு உள்ளங்களில் பதிய வைக்கும் பொழுது என்னதான் சோதனைகள் வந்தாலும் எதிர்காலத்தில் தாங்கி பிடிக்கும் அந்த தைரியமும் அந்த மன உறுதியும் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஈடுபட்டு விட்டால் உலகத்தில் எந்த பைலட்டாகவும் எந்த கேப்டனாகவும் எந்த ஒரு ஆர்கிடெக்சராகவும் உலகத்துல கடல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டராக இருந்தாலும் அங்கிருந்து கொண்டும் அல்லாவை ஞாபகப்படுத்தும் இந்த குழந்தையாக இருக்குமே தவிர எந்த சோதனையில் சிக்கிவிட்டாலும் அந்த குழந்தை அல்லாவை மறக்க மாட்டார் என்பதை நாம் என்னுடைய மனதில் உறுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் கனியமான சகோதரர்களே அல்லா அழகான ஒரு தீரை தந்திருக்கிறார் உள்ளது அரசலாம் சூழகம் அல்லாஹ் இறுதி தூதராக முகமது முஸ்தபா சல்லாஹ் செல்லம் அவர்களை அனுப்பி உண்மையான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த மார்க்கத்துக்கு உயர்வும் கண்ணியமும் இருக்கும் காலாகாலம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவரும் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் வாழும் காலத்திலிருந்து இதுவரைக்கும் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்யப்பட வேண்டுமோ அத்தனையும் இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிறது நபியவர்களுடைய காலத்தில் நபித்துவம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து வரக்கூடிய அவர்கள் என்னுடைய என்னுடைய அக்கள் அம் அம் என்று அவர்கள் சொல்லி அழைத்து சென்ற புகாரி ஷெரீஃபுடைய மூலாவது அதிசை படித்து பாருங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு இருக்கிறது படிங்கள் அந்த அதிசை கவிதா ரவியலான் அவர்களுக்கு நடந்த அந்த அந்த சோக அந்த நிகழ்வை தமிழர்களுக்கு ஏற்பட போகும் அந்த அந்த சோதனையை அவரது ஆயிஷா ரவியல்லா அவர்கள் பிறந்தில்லாத பொழுதும் அவர்கள் அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அவர்கள் பிறந்திருக்கவில்லை ஆனால் ஆயிஷா நபி அல்லான் அவர்களுடைய முருசலான இந்த ஹதீஸ் அது மிக சரியான ஹதீஸாக இருக்கிறது ஆயிஷா நபி அவர்கள் அந்த நிகழ்வை நபி அவர்களிடத்தில் கேட்க உறுதிப்படுத்தி அவர்கள் தயார் செய்கிறார்கள் நபி செல்லும் செல்லும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனை கதீஜா நபி அவர்கள் ஒரு மனைவியாக இருந்து நவியவர்களுக்கு கொடுத்த தைரியம் கண்ணியமானவர்களே சோதனையான காலத்தில் எதில் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த ஹதீஜா ரதியல்லா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு ஒரு படிப்படியாக தருகிறது ஹதீஜா ரதியல்லால் அவர்கள் நபி இரவு சகஜ தொழுகை நீண்ட நீண்ட பார்க்கவில்லை ஏன் குரான் இறங்கியிருக்கவில்லை அவர்கள் அஞ்சு நேர தொழுகை சொல்லக்கூடியவர்களாக காணவில்லை ஏன் அது கடமையாக இருக்கவில்லை அவர்களுடைய வழக்க வழிபாடுகளில் அஞ்சு உம்ரா அங்கு இருக்கவில்லை அவர் எதை கண்டார்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்த இந்த காலத்தில் நவியவர்களுக்கு பதினைஞ்சு வருஷம் சேர்ந்து வாழ்ந்த கதீஜா ரபியல்லான் அவர்கள் நபியிடத்தில் கண்டதென்ன நவியவர்கள் தந்தை ஜிப்ரில் அழகி செலாத்தை நான் கண்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்ற அந்த தூதை கதீஜா ரபியல்லா அவர்கள் முன்னிலையில் வைத்த பொழுது சுகானல்லா அவர்கள் சொந்த வாசகத்தை பாருங்கள் இந்த கிழக்கு செல்வகம் ஒத்தமிழ் கல் ஒத்தமிழ் பாதும் நபியே அல்லாஹுடைய தூதரே என் அன்பு கலவரே நீங்க நபியும் அல்ல நீங்க அல்லாஹுடைய தூதரும் அல்ல பதினஞ்சு வருஷமாக நீங்க என்னுடைய கணவனாக உங்களை நான் காத்திருக்கிறேன் உங்களோட நான் சேர்ந்திருந்திருக்கிறேன் என்னுடைய வயது நாற்பதில் நீங்க இருபத்தஞ்சு வயது என்னை மனமுடித்தீர்கள் நானும் ரெண்டு கணவனுடன் ஏற்கனவே வாழ்ந்த ஒரு விதவையாக இருக்கிறேன் என்னுடன் நீங்கள் நடந்து கொண்ட விதம் என்னை ஒரு நாளும் நீங்கள் நோய்க்கவில்லை நான் ஒரு விதவையாக உங்களிடத்தில் நான் ஒப்படைக்க மாட்டேன் எனக்கு பொருளாதார வசதிகள் எந்த குடும்பமும் உங்கள் குடும்பமும் என் குறைந்த குடும்பம் அல்ல ஆனாலும் நீங்கள் என்னை கவனித்த விதம் நீங்கள் குடும்பத்தை கவனித்த விதம் நீங்கள் மக்களுடன் நடந்து கொண்ட விதம் நீங்கள் எதிரிகளுடன் நடந்து கொண்ட விதம் அது என்னால் மறக்க முடியாது இதோ உங்களுக்கு ஒரு நான் ஒரு சான்றிதழ் தருகிறேன் நான் உங்களை உறுதிப்படுத்துகிறேன் இந்த வார்த்தை சுகானந்தான் அந்த ஹதிஜா உதயலான் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்களோ இளவந்துகளை மிக நேசித்து நடக்கிறீர்கள் உங்களுடைய தாய் வழி தகப்பன் வழி என்ற ஒரு உறவு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதுக்காக தொழித்து விடுகிறீர்கள் உங்களுக்கு பாலூட்டி அந்த தாய் அலிவா சாதியா அவர்கள் வந்த பொழுது என்ன கைதியும் கண்ணியமும் கௌரவம் அவர்களை கொடுத்து நீங்கள் அவர்கள் மதித்தீர்கள் உங்களுடைய தாயை நீங்கள் சிறு வயதில் இழந்திருப்பீர்கள் உங்கள் ஐமன் என்ற அந்த எமன் நாட்டை சேர்ந்த அந்த அடிமை பெண் அவர்களுடன் நீங்கள் அந்த சிறு வயது அந்த உங்களுடைய தாயை நீங்கள் எழுந்த அந்த காட்சி உங்களுடைய கண்கள் இருக்கிறதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் உங்களுடைய தாய்க்கு ஏற்பட்ட அந்த அந்த அந்த மௌத்தை அது உங்களுக்கு தெரியும் சின்ன வயதில் துணித்து விட்டீர்கள் உங்களை பராமரித்தவர்களில் ஒரு பாக்கியம் பெற்ற தான் உங்க ஐமன் என்ற அந்த நீ பெண்மணி உங்களுக்கு பாலூட்டிய தாய் ஹலிமா சாதியா உங்களை வளர்த்த பெண்மணி இப்படிப்பட்ட பெண்களுடைய சூழலில் நீங்கள் கண்ணியமாக வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அந்த அன்பு வைத்த உங்களுடன் அன்பு வைத்த யாரையும் நீங்கள் போதும் மரியாதை குறைவாக நடந்தது கிடையாது சபையாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் கௌரவித்து கண்ணியப்படுத்தி உண்மீமாக வாத எங்கள் தாய்க்கு பிறகு தாயே என்று அவர்களை கௌரவித்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் அதற்கு அதிகாரதி அல்லாஹ் அவர்கள் நபியவர்களுடன் பதினஞ்சு வருஷ வாழ்க்கையை கண்ட அந்த உண்மையான அன்பையும் அன்பையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இன்னக்கள் ரசூல் தமிழில் கல் மற்றவருடைய ஒரு சிரமம் என்று சொன்னார் அது உங்களுடையது போல மற்றவருக்கு கஷ்டம் என்றா உங்களுக்கு மீது ஒரு மலையை சுமத்தினது போல நான் உங்களை வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன் மக்களோட கஷ்டம் என்று வரக்கூடிய நேரத்தில் அலட்சியமாக அதை கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடிய சமூகம் இருக்கிறார்கள் மற்றவர்களுடைய கஷ்டம் தான் அது தட்டிட்டு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அப்படி இருந்தது கிடையாது மற்றவர்களுடைய ஒரு சோக செய்தியை ஒரு கவலையை உங்களுக்கு எட்டு வைக்கப்படும் பொழுது அது யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி தொடுத்து விடுகிறீர்கள் உங்களை அநியாயம் செய்து அத்துழியம் புரிந்து அவர்கள் அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருந்த போதிலும் கூட கனிவான சகோதரர்களே பெரியார்களே ரசூசல்லாமல் செல்லம் நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு தெரியும் கனிஜா ரதி அல்லாதா அதை சொன்னார்கள் நீங்கள் ஏழாத எத்தீங்கள் சிரமப்படக்கூடியவர்கள் வயோதிபர்கள் அவர்கள் அனாதைகள் விதவைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பணம் உங்களுடைய சம்பாத்தியம் அவர்களுக்கு நான் போய் சேர்கிறது திடீரென்று ஆபத்தில் சிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கரங்கள் என்றும் அந்த விசால தன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ் கதீஜாவது எல்லாம் தகச்சு தொழுகையை பற்றி சொல்லவில்லை நோவு நோற்றுவதை பற்றி சொல்லவில்லை குரானோதியதை பற்றி சொல்லவில்லை ஹஜ்ஜு தவாப் செய்வதை பற்றி சொல்லவில்லை உம்ரா ஹஜ்ஜை பற்றி வர்ணிக்கவில்லை ஏன் அது ஒன்றுமே கடமையாக இருக்கவில்லை அவர்களுக்கு சொன்னது இந்த நாலு வார்த்தைகள் தான் ஒரு எதிரி பகைவன் விரோதன் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்த ஒரு மனிதன் இவனு தபிலா என்பவன் அபு பக்கர் அவர்களை வர்ணித்ததும் இந்த வார்த்தைகளை கொண்டுதான் அதனால் இது என்ன பாடம் தருகிறது என்றால் எதிரிகள் பகைவர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் என்று யாராக இருந்தாலும் யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய வழிகாட்டல் எங்களுடைய நபியுடைய வழிகாட்டல் சகல் புகாரியுடைய மூணாவது அறிக்கை தொடர்ந்து வாசிங்கள் கனிமான சகோதரர்களே அதுதான் நபி அவர்களுக்கு ஹதீஜா நபி அல்லாஹ் கொடுத்த ஒரு சன்மானம் அவர்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியம் அவர்கள் கொடுத்த வார்த்தைகள் அது என்றும் சரியான அரசியலில் பதிவாக இருக்கிறது செல்லும் அவர்கள் இதே கொண்டுதான் உள்ளங்களை வென்றார்கள் ஹரிசார்கள் உள்ளத்தை வென்றார்கள் வழக்கத்தில் உள்ள அவர்கள் ஆறுதல் கூறினார்கள் சுமையா அம்மார் யாசன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிலாரதியெல்லாம் அவர்கள் கனிவா சொன்னார்கள் இப்படி ஒரு சமூகத்தை செல்லும் கட்டி எழுக்கிறார்கள் அதனால் இந்த உலக வாழ்க்கையும் விதவிதமான சோதனைகளை ஒவ்வொரு காலத்திலும் முஸ்லிம் உம்மத் உலகம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பலஸ்தீன பாத்தீங்கன்னா என்ன பயங்கரமான அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எகிப்தை எடுத்தாலும் ஆப்கானிஸ்தானை எடுத்தாலும் ஈராக்கை எடுத்தாலும் அது பாகிஸ்தானை எடுத்தாலும் உலகம் எல்லாம் எந்த நேரமும் வெளியும் அங்கு அநியாயமும் உயிர் பலிகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவலையான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்களால் வேறொன்றும் செய்ய முடியாது இரவு நேரங்களில் சகஜத்துடைய தொழுகைகளில் அவர்கள் சாருடைய நேரங்களில் அல்லாஹிடத்தில் மன்றாடுவார்கள் என்று செய்வார்கள் என்று நமக்கு எடுத்து காண்பிக்கிறது ஈடுபடுவார்கள் அவர்கள் அவர்கள் விழாக்களை படுக்கையிலிருந்து படுக்கை அவர்கள் இடத்தில் பயத்திலும் நம்பிக்கை வைத்தவர்களாக இடத்தில் மன்றாடுவார்கள் துவா செய்வார்கள் அவர்கள் இடத்தில் பிரார்த்திப்பார்கள் கௌவாயத்திற்காரர்கள் ஈடுபடுவார்கள் கண்ணியமான சகோதரர்களே எந்த சமூகம் அல்லாவுக்கு வழிபட்டு அல்லாவுடைய கட்டளைகளுக்கு அது மாறு செய்யாமல் நடக்குவோம் அந்த சமூகத்தின் மீது யாரும் அநியாயம் செய்ய முன்வந்தால் அந்த சமூகத்துக்கு எதிராக அல்லாஹ் பயன்படுத்தும் சக்தி உலகத்துடைய எந்த சக்திக்கும் அதனுடன் நின்று பிடிக்க முடியாது இதை நாம் முஸ்லிம்கள் எங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்துடைய எல்லா சக்திகளும் கொண்டு சேர்ந்து முஸ்லிம்களை ஒரு சிறுபான்மை ஒரு சமூகத்தை அழிக்க நாடினால் கனிவான சமூகத்திலே அந்த சிறுபான்மை சமூகம் ஈமானுடனும் தக்வாவுடனும் உள்ளச்சத்துடனும் எக்கீனுடனும் சமருடனும் அல்லா விரும்பக்கூடிய அந்த தன்மைகளுடன் இருப்பார்கள் என்று சொன்னால் உலகமே கொண்டு சேர்ந்தாலும் அந்த சக்தியை அளிக்க முடியாது என்பதுதான் அவர்களுடைய நபித்துவமும் நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு தரும் ஒரு உண்மையான பாடமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த அந்த நாள் நவையவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்வு கைத்தட்டு சிரிக்கிறார்கள் கேலி கூட்டாக பேசுகிறார்கள் விசிலிக்கிறார்கள் அல்லா ஒரு மிக சோகமான தான் நவையவர்கள் காபத்துள்ளா முன்னுக்கு அவர்களுடைய முதல் மீது ஒட்டக குடல் போடப்பட்ட நிலையில் கைத்தட்டியவர்களாக விசிலடித்தவர்களாக அவர்கள் சட்டமிட்டு சிரித்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் அந்த காட்சி ஒரே ஒரு மனிதன் தான் கந்தான் அப்துல்லாவின் அவர்கள் அவருக்குள்ளத்தால் இஸ்லாம் இருக்குது ஆனால் முன்னுக்கு போய் தடுக்க முடியவில்லை நமக்கே இந்த சித்திரவதை செய்வதாக இருந்தால் என்ன போட்டு வாட்டி வதச்சு விடுவார்கள் ஓடி போனார்கள் பாத்திமா ஹிருதயந்தாக என்ன சிறு குழந்தையாக அவர்கள் இருந்தார்கள் எட்டு பத்து வயது இருக்கும் அந்த குழந்தை ஓடி வந்து அந்த ஒட்டக குழந்தை பல்லிருந்து கண்ணீர் வடித்த அந்த காட்சியை இமா புகாரி ரஹமுல்லா அவர்கள் சைல் புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள் நபி அவர்களுடைய அடுத்த ஒரு சம்பவம் வேறு சில அதிர் கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது லாசவசியா பாத்திமா லாயமுக்காலா வச்சு அருந்து பைக்கு மதனை ولا وبر الا ادخله الله الاسلام بذل ذليل ذليل او بعز عزيز رسول صلى الله عليه وسلم சொன்னார்கள் பாத்திமா அழுக வேண்டாம் மகளே அந்த ஐம்பது வயது நபி அவர்கள் தன்னுடைய எட்டு பத்து வயது மகளுக்கு கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள் கவலைப்பட வேண்டாம் மகளே ஒரு நாள் வரப்போகிற இந்த பூமியில் கிராம வானம் நகரம் எதுவும் செய்ய மாட்டாரு அனைத்துக்கும் அல்லா இந்த தீனை நசீவாக்குவாங்க சொன்னாங்க என்று ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே அதே மகளுக்கு தான் மகளே என்று நவியவர்கள் தன்னுடைய படுக்கையில் சொன்னார்கள் நான் இன்று மௌத்தாக போகிறேன் என்பதையும் அந்த மகளுடைய காதில் போட்டார்கள் அன்று நீ கண்ட காட்சி வேறு இன்று நீ காலும் காட்சி வேறு மகனே சொன்னார்கள் அன்று கண்ட காட்சி இருக்கிறதே அது தகப்பனோ யாருடைய உதவியும் இல்லாமல் துடித்துக் கொண்டிருந்த காட்சி இன்றோ எனக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட என்னுடைய சமூகத்தை என்னுடைய வீரை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்கள் அனைவர்களை விட்டு பிரிய போகிறேன் என்ற அந்த கவலையான சம்பவத்தை அந்த கவலையான செய்தியை பாத்திமா ரவி அல்லா அவர்கள் இந்த காதல கூப்பிட்டு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த அவர்களுக்கு வயதை ஒரு ஒன்று இருபத்தி ரெண்டு அல்லது ஒரு முப்பதுக்குள்ளதான் அவர்களுடைய வயது இருக்கும் கொடுத்து விட்டார்கள் முப்பது வயது மகளுக்கு தன்னுடைய அறுபத்தி மூணு வயது தந்தை காதல் கூப்பிட்டு நான் உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்ற அது நபியுடைய தூது அல்லாவுடைய செய்தியாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த மகளுடைய கவலை எப்படி இருந்திருக்கும் துன்பத் அலைய மசாஹிபுல்லா அல்லாஹா சுப்பத் ஐயா விசிர்ந்த லயாலியா மாலா அலாமன் சம்மதுர் அஹ்மதி அல்லா சும்ம மத சமாளிகவாலியா பாத்திமா அவர்கள் சில ஜனாதாவை அடக்கிட்டு வந்த அந்த சகாபாக்களை கேட்டார்கள் கைகளுக்கு எப்படி மனம் உள்ளத்துக்கு எப்படி மனம் வந்தது என்ற தகப்பனுடைய கபல்ல மண்ணல் வைப்பதற்கு கேட்டார்கள் அந்த மனம் அவர்கள் சொல்கிறார்கள் என் மீது விழுப்பட்ட அந்த சோதனை சுப்பத் அலையா ஐயா சுப்பத் அலைய மசாக்குள்ள வந்தா என் மீது வந்திருக்கும் இன்றைய சோதனை என்னுடைய தகப்பனுடைய பிரிவு அது பகல் மீது வந்திருந்தால் அது சூரிய சந்திருக்கிறதை விட அது பயங்கரமான இருளாக மாறியிருக்கும் அவர்களுடைய கபரில் வந்த மரம் அதை எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இடராக மாட்டாது என்பதாக பாத்திமா எல்லாம் அல்லாஹ் சொன்னார்கள் ஆனால் அன்று நபி அல்லாஹ் வரைவு செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இருக்குதே அது ஒரு வெற்றிக்கு பிறகு அதை ஒரு கண்ணியத்துக்கு பிறகு அது உலகத்தில் இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகு மக்கா மதீனா இஸ்லாமிய அந்த வாழ்க்கையாக மாறியதற்கு பிறகு கண்ணியமான சகோதரர்களை கிடையாது அல்லா சுகாரத்தாலா இதை எமக்கு ஒரு படிப்படையாக தந்திருக்கிறார் நாம் எப்பொழுதும் வரலாறுகளை கொண்டு உண்டான சமூகம் நாம் குருடர்களாக அல்ல தெளிவான பார்வையுள்ளவர்களாக இருக்கிறோம் மார்க்க விஷயத்தை நாம் அலட்சியமாக போடக்கூடிய சமூகம் அல்ல மிக வைராக்கியத்துடன் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சமூகம் எமக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் வழிகாட்டல் இருக்கிறது நாம் கண்மூடித்தனமாக வாழக்கூடியவர்கள் அல்ல நாம் மிக அறிவுடன் வாழக்கூடிய சமூகம் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள் அல்ல நாம் விவேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள் நாம நிதானத்தை இழக்கும் சமூகம் அல்ல நிதானத்துடன் சிந்தனையுடன் செயல்படக்கூடிய சமூகம் எங்களுடைய ஒவ்வொரு எட்டும் அறிவுடனும் குரானுடனும் தான் இருக்க வேண்டும் கண்ணியவானவர்களே நான் இவ்வளவு நேரம் சொன்னதுடைய சாரம்சம் என்னவென்றால் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிமார்களுடைய வரலாறிலும் அல்லா நமக்கு தருகிறார் குறிப்பாக அவருடைய வாழ்க்கை இதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய முஸ்லிம் உம்மாவுக்கு உலகத்துல சிங்கப்பூராக இருக்கலாம் அல்லது ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இருக்கலாம் உலகத்தில் வாழக்கூடிய ஆப்பிரிக்கா நாடுகளாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் உலக நாடுகள்ல இஸ்லாமுக்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லா நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது சில நேரம் பருதாக்கு எதிராக ஒரு பேச்சு வரும் சில நேரம் ஹலாலுக்கு எதிராக வரும் சென்ற வாரங்கள்ல பலன்ல ஹலாலுக்கு எதிராக நடந்தது பிரான்ஸ்ல பருதாக்கு எதிராக நடக்கிறது உலகம் எல்லாம் இஸ்லாம் என்ற இந்த இந்த பேச்சு அனைத்து எங்கேயுமே இடமளிக்க கூடாது என்ற ஒரு சூழ்ச்சி உலகம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கனிவான சமூகத்திலே பிரியாக்களே இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டியது எங்களுடைய தீனை சரியாக அமலில் எடுத்து காண்பிக்க வேண்டும் எங்களுடைய தீன் அது மிக நேர்மையானது மக்களுக்கு தீனை விளங்க வைக்கிறது முஸ்லிம்களுடைய பொறுப்பு முஸ்லிம்களுடைய பொறுப்போ மக்களுக்கு வீர வழங்கு வைக்கிறது வீர வழங்க வைக்கிறது புத்தகம் அல்ல ஆக்ஷன் வார்த்தைகளை விட அமல் மனிதனுடைய அமல் தான் புரிய வைக்கும் உலகத்தில் ஏற்றுக்கொண்ட பெரும் சமூகம் அதை எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் மேலான சகோதரர்களே அவர்கள் வாழ்க்கையை கொண்டுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் நான் ஒரு விடயத்தை பல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் இந்த நிதானமாக இந்த நேரத்தில் கவனத்துக்கு எடுங்கள் அது என்னென்றால் அவர்களுடைய நபித்துவம் ஒன்லி த்ரீ இயர்ஸ் அவர்களுடைய இருபத்தி மூணு வருஷம் நபி அவர்களுடைய அந்த நபித்துவம் த்ரீ இயர்ஸ் இருபத்தி மூணு வருஷம் நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒன்லி சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் அறுபத்தி மூணு வருஷம் அவர்களுடைய நபித்துவம் இல்லாமல் உலகம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அறுநூறு வருஷம் ஈசா அலி இஸ்லாம் உயர்த்தப்பட்டதுக்கும் நபி அவர்களுடைய அந்த வருகைக்கும் இடைப்பட்ட காலம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் இந்த ஆறுநூறு வருஷத்துல உலகத்தில் ஏற்பட்ட அநியாயம் அட்டகாசம் பாவகார காரியங்கள் அனைத்தும் இன்று உலகம் என்னென்ன பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறதோ பெண்களுக்கு கொடுமை பெண்களுக்கு அநியாயம் இன்றல்ல பெண்களுக்கு கொடுமை நடக்கிறது இன்று விதவிதமாக பெண்களுக்கு கொடுமை நடக்கிறது இஸ்லாமிய சட்டம் அல்ல பெண்களுக்கு கொடுமை அந்நியர்களுடைய சட்டம் தான் பெண்களுக்கு கொடுமை இந்து மதம் இஸ்லாத்தை என்ன பேசுகிறது பெண்களை பற்றி பௌத்த மதம் பெண்களுடைய பிறப்பை பற்றி என்ன சொல்கிறது புடிசம் படிச்சு பாருங்கள் புடிசத்துல ஒரு பெண்ணாக பிறக்கிறது பாவம் செஞ்சவள் தான் பிறக்கிறார் என்று புடிசம் சொல்கிறது இந்துக்களில் பெண்களை செய்த அணியாக சுபாலல்லா இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த கண்ணியம் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த உயர்வு இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு உலகத்துல ஒரு டிபேட் நடத்தினால் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ரைட் எந்த மார்க்கமும் கொடுத்திருக்க மாட்டார் அந்த அளவுக்கு கண்ணியமும் பாதுகாப்பும் இஸ்லாம் இஸ்லாமுடைய இந்த கருப்பு விஜாவை பெண்கள் போடுவது என்பதை அது பெண்களுக்குள்ள அநியாயம் அல்ல மேலான சகோதரர்கள் பெரியார் பெண்களுக்குள்ள பாதுகாப்பு என்பதை அவை ஒரு சிலர் புரியாமல் இருக்கிறார்கள் உலகம் புரியாமல் இருக்கிறது உலகத்துல நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசித்த அதிகமான ஆக்சிடென்ட் இந்தியாவுடைய ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிறார்கள் அழகாக பெண்கள் மொபைல் போன்ஸ்களுடன் பெண்களுடைய கவர்ச்சிகரமான ஆடையுடன் பெண்கள் நடமாடுவதையும் வாலிபர்கள் பார்க்கும் பொழுது ஏற்படும் அந்த ஆக்சிடென்ட் அதிகம் என்பதாக ஒரு ரிப்போர்ட் தரப்பட்டிருக்கிறது பெண்களை அநியாயமாக நடத்தும் சமூகம் எப்படிப்பட்ட நாசகார செயல்களில் ஈடுபட்டிருக்கிறது எந்த நாட்டில் இஸ்லாமிய சட்டம் சரியாக அமல் இருக்குமோ இஸ்லாம் உடைய அந்த சட்டங்கள் எங்கு அமல் இருக்குமோ வேளாண் சகோதரர்களே விபச்சாரம் குறைவு இந்த பிள்ளை யாருக்கு பிறந்தது என்று அமெரிக்கால அது கனடால அது அது ஆஸ்திரேலியால அது உலக நாடுகள்ல சொல்லலாம் இது யாருக்கு பிறந்தது என்று தெரியாது ஆனா இஸ்லாமிய நாடுகள்ல அப்படிப்பட்ட ரிப்போர்ட் ஒன்று எடுக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அல்லாஹாலா எங்களுக்கு ஒரு அழகான வீரை மார்க்கத்தை தந்திருக்கிறார் அந்த மார்க்கம் பரிபூர்ணமானது அது எந்த குறையும் இல்லாமல் இதன் மீது நாங்கள் உலகத்துக்கு இதை சொல்றதாக இருந்தால் அதை அமல் ரீதியா பிராக்டிக்கலாக நான் சொல்ல முடியும் நபி அவர்கள் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அறுநூறு வருஷம் இஸ்லாமிய ஜாலியத்துடைய காலத்துல பெண்களை உயிரோட புதைச்சார்கள் இஸ்லாம் தடுத்தது நாட்டத்துலாவுக்கும் உங்களோட பெண்களை கொள்ளாதீர்கள் பெண்களுக்கு அநியாயம் திருமணம் ஒருவர் ஒருவர் தன்னுடைய வீட்டில் பத்து பொம்பளை வச்சிருப்பார் இருபது பொம்பளை வச்சிருப்பார் இஸ்லாம் தடுத்தது வேண்டாம் அந்த அதிகாரத்தை நீங்கள் பலதாரமான பழுதில் ஈடுபட வேண்டும் என்றாலும் அதுக்கு சில சட்டத்தை இஸ்லாம் வகுத்திருக்கிறது அந்த சட்டத்தின் படிதான் பலதார மனத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் வகுத்திருக்கிறது சட்டம் இல்லாத சகோதரர்கள் கனிவான சகோதரர்கள் ஒவ்வொரு சட்டத்தையும் இஸ்லாம் தந்திருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளத்துல நிச்சயமாக மனிதனுக்கு செல்லும் இஸ்லாம் அப்படி நீதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்தியாவில் கூட இந்த இன்ஹெரிட்டன்ஸ் லா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லை லண்டன்ல இது இருக்கவில்லை இஸ்லாம் சமீபத்தில் ஒரு பெரு ஆறு மௌலானா அசத் மதனி ஹுசைன் அகமது மதனியுடைய அவருடைய மகன் மௌத்தாகிற நேரத்தில் மன்மோகன் சிங் ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தார் அவருடைய மௌத்துல அவர் சொன்னார் இந்த நாட்டுக்கு பெண்களுடைய இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பெண்களுடைய சொத்து விஷயமாக இந்த அசத் மதனி அவர்கள் செய்த அந்த முயற்சி சரி வந்திருந்தா இந்த நாட்டில் பெண்களுடைய தற்கொலை அது குறைஞ்சிருக்கு கனிவான இஸ்லாம் கொடுத்திருக்கும் ரைத்த நான் சரியான முறையில் படிச்சோம் என்று சொன்னார் இதனாலதான் நான் சொல்கிறேன் என்னுடைய ஒரு உஸ்தாத் சொன்னார்கள் என்னுடைய ஒரு உஸ்தாத் சொன்னார்கள் இந்த படித்த மக்கள் இருக்கிறீங்களே நீங்க ஒரு செவன்டி டூ அவர் நீங்க ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உலமாக்களோட உட்கார்ந்து மார்க்கத்தை படிச்சீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த ஆளுங்களாக மாறுவீங்க படிச்ச மக்கள் நீங்க உங்களுக்கு மார்க்கம் படிக்க சந்தர்ப்பம் கிடைக்கல எப்படி சொன்னாங்க ஒரு வாரத்துல ஒரு மணி நேரத்தை தாங்க உங்க மார்க்கத்தை உட்கார்ந்து படிங்க அப்ப உங்களுக்கு இது விளங்கும் நான் சொல்ல வந்தது என்னன்னா ஆறுநூறு வருஷம் இஸ்லாம் தீன் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கொள்ள நபியவர்கள் தீன் அறிமுகப்படுத்தினார் அநியாயம் எல்லாம் நீங்கியது அவர்கள் மக்காவை கைப்பற்றினார்கள் அப்பொழுது இஸ்லாமிய இருபத்தொரு வருஷம் எட்டாம் ஹிசுரில நபியவர்கள் மக்காவை கைப்பற்றினார்கள் அதற்கு பிறகு ஒன்லி டூ இயர்ஸ் ரெண்டு இரண்டு வருஷம் இதை கொஞ்சம் கவனமாக உங்களோட சிந்தனையில போட்டு வைங்க எல்லா காலத்துக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் எல்லா நேரத்திலும் உதவி செய்யும் மக்காவை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் சகாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை டென் தௌசண்ட் பத்தாயிரம் சகாபாக்கள் ஆனா கடைசி அச்சத்தில் வதா எத்தனாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் it increase hundred forty thousand so quickly இதெல்லாம் ஆயுதமா ஒரு லட்சத்து பதினாலாயிரம் அவ்வளவு வேகமாக வந்தது யுத்தமா பயமுறுத்தலா பெண்களுக்கு செஞ்ச அநியாயமா இல்லை உலகம் கண்டது இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணி பாருங்க second world war how many million fifty சொன்னா அஞ்சு கோடி ஆறு கோடி மக்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எடுத்து மிக தெளிவாக சொல்லுங்க மில்லியன் அஞ்சு கோடி மக்கள் இந்த நாட்டுடைய யுத்தத்தில் ரசூசல் எல்லா இருந்து வரைக்கும் சஹாபாக்கள் the total amount of shahada of sahaba And killing of enemies is only thousand nineteen. ஆயிரத்தி பத்தொன்பது மட்டும்தான் கனிவான சகோதரர்களே நாம் இஸ்லாத்தை சரியாக படிக்கல மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கின்ற நாம் இஸ்லாத்தின்படி வாழல்ல அதனால மற்றவர்கள் இஸ்லாத்தை தெரிஞ்சு கொண்டிருந்த நாம உண்மையான இஸ்லாத்தின்படி வாழ்ந்தா அவர்களுக்கு தெரியறதுக்கு காரணமாக ஆக இருபது வருஷமாக நபிசல்லாது செல்லம் அவர்களுடைய இருபத்தி மூணு வருஷமாக நபித்துவத்துடைய வாழ்க்கை பதிமூணு வருஷம் மக்கால அங்க இஸ்லாமிய வாழ்க்கை அமல் செய்யறதுக்கு இடமே இல்லை மதீனாக்கு போனதுக்கு பிறகு பதில் உகல் ஹந்தத் ஹைபர் யுத்தம் ஏழு வருஷம் டுவெண்ட்டி இயர்ஸ் இப்ப எட்டாவது ஹிஜ்ரி மக்காவை டச் பண்றதுக்கு ரவியோக வராங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு டென் தௌசண்ட் சஹாபா அங்கேயும் நபியோக சொல்றாங்க யாரையும் அடிக்காதீங்க யாரையும் கொல்லாதீங்க வாழ உள்ளுக்கு போட்டுக்கோங்க யாரும் உங்களை அடிக்க வந்தா செல்ஃப் கன்பிடன்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் நீங்க அவர்கள் அடிக்கணுமே தவிர யாருக்கும் நீங்க அநியாயம் செய்யக்கூடாது மக்காவை கைப்பற்றினார் மேலான சகோதரர்களே அந்த பத்தாம் எட்டாம் ஹிஜிரில பத்தாயிரம் சாவாக்கள் இருந்து கொண்டு இருந்து நபிசல்லா அலிசல்லம் இப்ப குரான் சூரத்து தௌவா எடுத்து படிங்க சூரத்து தோவாங்க சுபான் அல்லா அந்த சூரத்து தோவால் அல்லா சொல்கிறார் நாலு மாசம் மக்களுக்கு give them an opportunity to be you and understand you who are Muslims. சந்தர்ப்பம் அவகாசம் கொடுங்க அவர்களுக்கு அவர்கள் உங்களை பற்றி விளங்கிக் கொள்ளட்டும் நீங்கள் யாரும் சொல்லுங்கள் இவ்வளவு நாளாக உங்களை பத்தி தவறாக பிரபகண்டா பண்றாங்க நீங்க அநியாயக்காரர்கள் பெண்கள் ரைட்ஸ் கொடுக்கறது இல்ல அது இல்ல இது இல்ல இது I am speaking about all days அந்த காலத்துல same what is happening in this days இன்னைக்கு உலகம் என்ன பேசுகிறதோ அதுதான் அன்றும் பேசினார்கள் இன்றைக்கு உலகத்துல பேப்பர்ல பத்திரிகையில பலன்களை சொல்லுது அமெரிக்காவில் சொல்லுது ஆஸ்திரேலியா சொல்லுது பிரான்சில் சொல்லுது மீடியாவில பேசுது இலங்கையில் உள்ள ஆதரவாளர்கள் பேசுகிறார்கள் இதெல்லாம் உலகத்துல உள்ளது இன்றில் அன்று Go back to your past history. لقد أنزلنا إليكم كتابا فيه ذكركم وفلا تعقلون. We have revealed a Quran to you. We have narrated your history in that. நாங்க எடுத்திருக்கோம் அந்த குரான்ல உங்களை பத்தி நாங்க சொல்லி இருக்கிறோம் படிங்கள் அதை என்னெல்லாம் சொல்கிறான் உங்களை பத்தி நாங்க சொல்லியிருக்கிறோம் அல்லா அந்த நேரத்தில் ரசூசல்லா அலி செல்லம் ஒரு டூ இயர்ஸ் அதுல நாலு மாசம் அல்லா சொன்னா இந்த நான் முஸ்லிம்ஸ் ஜீவதங்கள் அமைச்சிருச்சு அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க உங்களை பார்க்கட்டும் நீங்க எப்படி பண்பாக நடக்கிறீங்க நீங்க எப்படி சொல்லுகிறீங்க நீங்க எப்படி காசு கொடுக்கறீங்க நீங்க எப்படி ஹஜ் செய்யறீங்க நீங்க எப்படி மக்களோட பழகிறீங்க நான் முஸ்லிம்ஸோட எப்படி அக்கலாக்கோட பழகிறீங்க நீங்க எப்படி விட்டு கொடுக்கறீங்க உங்களோட பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறாங்க உங்களோட பெண்கள் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் அலங்கரிச்சு காட்டுறதுக்கு இல்ல நீங்க ஒரு மாடல் கேர்ளாக பியூட்டி பார்லருக்கு கொண்டு போயிட்டு உங்களோட மகளை தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் மிக சிறப்பானது மிக அழகானது மிக கண்ணியமானது மிக பாதுகாப்பானது இந்த தீன் எல்லா வகையிலையும் கயிறுடையது இதன் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை இதன் மீது பரிபூர்ணமான விசுவாசம் இதன் மீது அல்லாஹுடைய அந்த கட்டளை மீதுள்ள ஒரு நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்துல வந்துவிட வேண்டும் நாம் அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளை மதிக்க வேண்டும் அல்லாஹுடைய அந்த ஏவல் விளக்கலை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு வருஷ வாழ்க்கையில் ரசூசல்லாஹு செல்லும் அவர்கள் முன்வைத்த இந்த வீண் சுபால் அல்லா நாலு மாசத்துல நாலு மாசம் சகாபாக்களுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில சகாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் யாருமே ஒரு ரிவேஞ்ச் எடுக்கல எட்டு வருஷமாக எங்களை அடிச்சு எங்களோட சொத்தை பறிச்சு எங்களை ஊட்ட விட்டு நிறுத்தி எங்களோட எல்லாத்தையும் எடுத்த ஓ மக்களே என்று பேசல அவங்க சொன்னாங்க நபி அவர்கள் அங்க கொடுத்த அந்த அந்த அழகான வார்த்தை என்ன தெரியுமா முடியும் உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது உங்களை எல்லாம் நான் மன்னிச்சு விட்டேன் கனிமான சகோதரர்களே நாங்களும் இந்த நாட்டில் வாழ்கிறோம் பௌத்த மக்கள் நல்ல மக்கள் ஒரு சிலர் அங்க இங்க சில சில வேலைகள் செய்வாங்க அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்திக் கொள்ள கூடாது நாங்க எங்களுடைய மிஷன் அண்ட் விஷன் எங்களுடைய நல்ல குவாலிட்டிஸ் இஸ்லாம் காட்டு தந்த நல்ல பண்பாடு இஸ்லாமுடைய நல்ல செயல்கள் எங்களுடைய துவா எங்களுடைய அழுகு எங்களுடைய நோம்பு நான் அல்லா இடத்துல செய்யும் நன்மைகள் அல்லாவுக்காக காபிர்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறாங்களா அந்த காபிர்களுக்கு உதவி செய்யுங்க அவர்களுக்குள்ள சிரமமா அவர்களுக்கு உதவி செய்யுங்க எந்த ஒரு கட்டத்திலையும் உறுதியாக இருங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க எந்த காரணத்தை கொண்டும் அல்லாவை விட்டு நீங்கள் தூரமாகி விட வேண்டாம் நீங்க தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம் அவர் ஒன்று செஞ்சார் எங்களோட மார்க்கத்தில் இல்ல வலாத்தஸ்தவின் உங்களுக்கு தீங்கு செய்தால் நீங்க நலவு செய்யுங்க அவர்கள் உங்களுக்கு தவறு செய்தால் நீங்க அவர்களுக்கு நலவு செய்யுங்க என்று எங்களுடைய குரான் எங்களுடைய ஹதீஸ் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறது அதனால் ஒரு சிலர் அங்கும் இங்கும் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் அலட்சியம் பண்ணாமல் எல்லோரும் துவாவிலையும் சிஃபாலையும் சௌவாலையும் மற்ற படித்தவர்கள் உலமாக்கல் அவர்களுடைய பணியிலும் ஈடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் வல்ல அல்லா எங்கள் அனைவர்களையும் உண்மையான முஸ்லிம்களாக ஆக்குவாராக அல்லா முன்மாதிரியான முஸ்லிம்களாக ஆக்குவாயாக எங்களுக்கு தௌபாவை நசிவாக்குவாயாக எங்களோட பாவங்களை விடுபட்டு வாழ்க்கிற விஷயமாக உலக நாடு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனை அல்லா முஸ்லிம்களை விடுவிப்பாயாக ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனை பாதுகாப்பாயாக ரஸ்தாவுடைய மக்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக அல்லா அந்த பலஸ்தீன் மக்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக எல்லா முஸ்லிம் எங்கள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஈராக் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் காஷ்மீர் போன்ற நாடுகளில் யாரா உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளில் முஸ்லிம்கள் எங்கு சோதனைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதி ஏற்படுத்துவாயாக இந்த நாடுகளுடைய மசிதர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாயா மதரசாக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயா முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயா எல்லா வகையான மறைவான உதவிகளும் எனக்கு செய்வாயாக எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வாயாக பாதுகாப்பாயாக எல்லா அந்நியர்களுடன் முறையாக நடக்க எங்களுக்கு கிருவை செய்வாயாக எங்களுடைய பண்பையும் அன்பையும் காட்டி எங்களுடைய மார்க்கத்தை உண்மையானது என்பதை வாழ்க்கையை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த மகல்லாவுக்கும் ஊருக்கும் உதவி செய்வாயாக இங்கு கூட இருக்கக்கூடிய அனைவர்களுடைய உடல் பொருள் செல்வத்தில் வர்க்க செய்வாயாக வாழ்க்கை நிம்மதியாக்கி வைப்பாயாக குமர் காரியங்களை கைதாக்கி வைப்பாயாக வாகுதாவா சந்திரில்லாக For more lectures, visit slhub.com.